அரைச்ச இடத்துல தேடும் வர அரைச்ச இடத்துலன்னா ஜலத்தை வாரி அடைச்ச இடத்துலன்னு அர்த்தம் சாமானியமா இருக்கிறவன் என்ன நினைப்போம் இதோ மணி பரிசு விழுந்த இடத்துல தானே காரணம் அதை சொன்னான்னு போவான் அவனவனுக்கு எதிர்த்து மனசுல படுவதோ தானே படும் அப்படின்னா சொல்லுவானா மகான்கள் பேசுற பேச்சு ஜீவ கலை உண்டு அது சாஸ்திரார்த்தமா இருக்கும் அவன் வேடிக்கையா சொன்னா கூட அது பெரிய தர்மமா நினைச்சுக்கும் லீலார்த்தமுக்கு எம்ப்ரூயு சதர்ம பரமஸ்மதான்னு மகான்கள் வாழ்க்கைனாலே சொன்னா அதுக்கு ஒரு உயிர் உண்டு ஆச்சாரியார் சொன்ன ஸ்லோகமும் இல்லையா அம்பாள் நேரம் வந்து நிற்கிறாள் ஹிருதயத்தை பார்த்தா அந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படியே வந்து அம்பாள் கண்ணுல மையம் நெத்தியில காஷ்மீர் குங்குமமும் கழுத்துல முக்தாகாரமும் வாக்குல தாம்பூலமும் தல பின்னலும் மூர்த்தியா அம்பாள் தரிசனம் கொடுக்கிறாள் இது மாதிரி இந்த தோற்றங்களை எல்லாம் நாம் படிச்சுக்கிட்டா இனிமே தியான யோகம் நமக்கு தனியா தேவையில்லை என்ன தியான யோகமே நமக்கு தேவையில்லை அம்பாள் உள்ளேயே தெரிவு தெரிவது மட்டுமல்ல இந்திராதி தேவர்கள்லாம் வந்து நம்ம கூப்பிடுவார்கள் எங்க ஊருக்கு வா எங்க ஊருக்கு வான்னு சொல்லுவாங்களாம் ஆமா எங்க ஊர்ல வாருங்கள் நீங்கள் கூப்பிடுவோம் அப்படி கூப்பிட்டா அதுல ஆசை வைக்கும் பதஞ்சலி யோகசூத்திரத்துல பகவானையும் உள்ள பார்த்தா பாக்குறவாறு இந்திரன் கூப்பிடுவோம் வருணன் கூப்பிடுவோம் பிரம்மா கூப்பிடுவார் எல்லாரும் கூப்பிடுவார் கூப்பிட்டா சாந்தியோபனிமந்திரணே சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்கா ஆமா சங்கமும் ஸ்வயமும் ரெண்டையும் அடையாதே பற்றும் வைக்காதே அவர்கள் கூட்டத்திலே திருவத்தி அடைஞ்சு பெரிய கூட்டத்துல நேற்றுக்கு ராத்திரி இந்திரம் வந்து கூப்பிட்டார் நான் மாட்டேன் வருணம் வந்து கூப்பிட்டார் மாட்டேன் நீ சொல்லாதே அர்த்தமா கூப்பிட்டோம் சொல்ல மாட்டான் கூப்பிட்டான்னு கூப்பிடாதவன் தான் கூப்பிட்டான்னு போடுவான் அப்படிலாம் புரிய பண்ணி என்ன பிரயோஜனம் அதில் எப்படி சொல்றதுல அனிஷ்ட பிரசங்காது மறுபடியும் திரும்பி இந்தூர்ல வந்து மன்னாடு அது அப்படியே உள்ள தெய்வத்தை பிடிச்சு விடா தெய்வத்தையே பிடிச்சு விடு அதுல இருந்து கிடைக்கிறதான ஐக்கியமான விவகாரத்துல போய் ஈடுபட்டு விடாது நீ இப்படி பதஞ்சலி யோக யோகசூத்திரத்துல போய் சொல்லியிருக்காரு தாங்கள்லாம் உள்ள சுவாமியை பார்க்கிறவாள் சுவாமியை பார்த்தேன்னோ பார்த்ததுனால தனக்கு கிடைச்ச ஒரு பலனையும் சிலிபுட மாட்டாள் சொன்னா அப்புறம் எப்படி போயிடுவது ஓட்டப்படத்துல வச்ச ஜலம் மாதிரி ஆயிடும் ஆனந்த லகரி முதலிய தோற்றங்களே அவசியம் படிக்கணும் படிச்சா அம்பாள் உள்ள தெரியவள் பத்தொன்பது ஸ்லோகம் அது ஒரு ஒரு ஸ்லோகமும் அம்பாளை பார்த்து சொல்றாள் அம்மா ஒரு சோர்தோ களமாடு ஆகாரமோ காலக்கூட்ட விஷம் வஸ்திரமோ திக்கு பித்தனவர் அப்படி உன்மத்தமாசாத்தியஹரஸ்மரஷ்ட பூஷிச்சேன்னு சொல்லாதீங்க நினைக்காதீங்கோ ஒரு சன்னியாசியிலேருந்து சின்ன குழந்தை முதற்கொண்டு பரமேஸ்வரனுக்கு வாகனம் காலமாடு காலக்கூட்ட விஷம் ஆகாரம் திக்கு வஸ்திரம் ஸ்மசானம் விளையாடுறம் பாம்புகள் ஆபரணம்னு எல்லாருக்கும் தெரியும் உலகம் தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு குபேரன் பக்கத்துல வந்து கை கூப்பிக்கிண்டு யாருக்கு ஐஸ்வர்யத்தை வாரி கொடுக்க சொல்றோ கொடுக்குறேங்கிறான் அனிம சித்திகள் கை கூப்பிண்டு நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ செய்யறேன்னு சொல்லி கைகூப்பி நிற்கிறது இத்தனை பெருமை பரமேஸ்வரனுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க மாலையிட்ட பெருமை அம்மா நாளாகும் சமக்ரீ சல்லாபமாதுரிய விதிப்பிரத்திர கச்சப்யே நம சரஸ்வதி சமயம் போன அம்பாள் காட்டாளாம் வீணை கொண்டு வந்திருக்கியான்னு காட்டாளாம் காப்பாளோ இல்லையோ வாத்தியம் வந்துருக்கு நீ குளிக்கிற பிச்சைப்பாப்புல வந்தா வாத்தியம் கொண்டு வந்திருக்காளான்னு கேட்டேங்க இந்த பார்க்கணும்னு வந்து எங்க இருந்தாலும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போக பக்தி வருது காரக்குடி அருணாச்சலம் போன சமயத்துல அவரும் படுத்துட்டார் ஆஸ்பத்திரியில நான் நடுநடுங்கி போயிட்டாள் என்ன இந்த கிரகங்கள் படுத்துற பாடு யாரெல்லாம் கொண்டு போயிட்டு பாருங்க என்ன வித்வான்கள் எல்லாரையும் அப்படி எப்படி சாப்பிடுறது ஏன்னா கால கீதானிவ கபலையேச்சு ஆக்கசம் பரியணம் சீட்டுனால் தீர்த்துருவாள் பெரிய பெரிய மகான்களை எல்லாம் காலன் அப்படியே காக்கா பூவ கொத்தரா போல கொத்தி போடுறார் அப்படி கொத்திக்கிட்டு போயிட்டு இருக்கா இப்படி போயிட்டு இருக்கிறத பார்த்தும் பகவான உபாசிக்காம ஜீவன் இருக்கானே இதான் ஆச்சரியம் சொன்னார் அது நல்ல பத்தி அவருக்கு கேட்டேன் வாத்தியம் வந்திருக்கோன்னு கேட்டேன் நான் ரொம்ப அவசரமா வந்தேன் நான் வாத்தியம் கொண்டு நீ வாட்சிட்டு தான் போவேன் சுவாமி வரையும் பார்க்கணும்னு வந்தேன்னு சொன்னார் ஏதோ காரியமா வந்தேன்னு சொன்னார் அது மாதிரி வாத்தியம் வந்திருக்கோன்னு கேட்டாள் அம்பாள் இன்னைக்கு வந்ததால ஞாபகம் வந்து நல்ல பக்தனமா ரொம்ப பக்தி ராமாயணி வாசிட்டு இருக்கா குடவாசல்ல நாலு மணி ஊர்வலம் பண்ணினார் ஆஸ்டின்றது ஒரு தந்தி வந்தது அவர் தந்தி வந்ததுன்னு எல்லாரும் கவலைப்பட்டார் நல்ல காரியத்துல வாத்தியம் வாழ்க்கிறவரும் தந்தி தப்பாவும் பிரிச்சு பார்த்தா திருவாரூர் ஆதீனத்துல எங்க ஆஸ்தானம் இருக்குவானா நீ ராத்திரியே வந்து ஒப்புத்துக்கணும்னு வந்துருக்கு ரொம்ப சொல்லுவேன் நான் வந்த போதெல்லாம் எனக்கு க்ஷேமம் நான் அப்படி சொல்லி நல்ல வாத்தியம் அப்படி சொன்ன வழக்கம் மாதிரி வாத்தியம் வந்திருக்கான்னு அம்பாள சரஸ்வதியை காட்டாளா கொண்டு வந்திருக்கேன்னு இந்த சதசீரை வாசிக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன் நானா வாசிக்கிற போது எதை வாசிக்கிறது அங்க போய் வாசிக்கிற போது ஒன்னா வந்தானே அந்த பாட்டை பாடுவோம் அதெல்லாம் நம்ம ஊர்ல பாடுற பாட்டுன்னா அம்பாள் சந்திசீலம் அனுப்பிக்கலாமோ விப்ராகாயந்தி சம்ஹாரம் பண்ணின வைபவம் பார்வதி விவாகம் பண்ணின வைபவம் எல்லாத்தையும் மெஸ்டா போட்டு ஆமா மீனாட்சி விவாகம் பண்ணிட்ட வைபவம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரா பிரகாசிச்ச வைபவம் இது எல்லாத்தையும் மெட்டா போட்டு கிருத்திய சரஸ்வதி மீனையில வாசிச்சாளாம் அம்பாளுக்கே தன் கல்யாணத்தையும் தன் நாதனுடைய சரித்திரத்தையும் காட்டது வீணையில அழகான நாதத்துல ஞானம் பண்ணினோடனே சந்தோஷம் தாங்காம தலையாட்டி வேஷ் வேஷ்னாலாம் வேஷ்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல சாது சாதுன்னு அர்த்தம் தசிரசா சாதுவதனே சாதுவச்சனம் சொல்வதற்காக சாதுன்னு ஆரம்பிக்கிறதுக்காக சான்னு ஆரம்பிச்சாளாம் அம்பாள் இந்த சான்னு ஆரம்பிச்ச இந்த சப்தஸ்வரத்துல முதல்ல உள்ள இந்த சா இருக்கேன் அதுவும் ஆயுத்தானது அது அது என்னாச்சு அந்த துணினாள் இந்த வீணாநாதத்தை இப்படிதான் உடனே சரஸ்வதி என்ன பண்ணினான்னாள் சொல்லாம ஒரே போட்டு கட்டி வீணை அண்ணன் வச்சுட்டு அம்பாள் பேச்ச காட்டாளாம் चलितशिरसा साधुवचने तदीयैः माधुर्यैः अफलविततन्त्रीकलनवाम् निजाम् वीणाम् वाणी निचुडयति உரைக்கு பேரு வீணைக்கு போடும் பாவாடை உண்ட ஒரு உரை அதற்கு பெயர் அதை போட்டு கட்டி கட்டி விட்டுப்பாளா சரஸ்வதி இந்த சௌந்தர் நகரி இது இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிச்சா வாக்கில் மதுரமான துணியோட கூட கானங்கள்லாம் வருமா சங்கீத வித்த வருமா அது இப்படி போய் பலன் சொல்லியிருக்காரு ஆச்சாரியா அப்படி அம்பாளுடைய பெருமை ஞாதிஷம் அவள் பேச்சு வீணா நாதத்தை அப்படி பட்சித்த கச்சப்பியன் கச்சபின்னு பேரு சரஸ்வதியினுடைய வீணைக்கு தனிப்பேருன்னு அவன் அது தனியான வீணே அந்த வீணை மாதிரி வீணை கிடையாது அப்படியே வீட்டில்னா சவுடையா வீட்டில் தனியா இருக்கு பாருங்க இருபத்தோரு தம்பி அது மாதிரி இது தனி சரஸ்வதியினுடைய வீணை அந்த வீணைக்கு கச்சபின்னு பேரு அது அப்படியே அம்பாளுடைய வாக்கில் இருந்து வர சொல்லு இந்த நாதத்தை அம்பிப்பிடுமா அப்படிப்பட்ட சொல்லுன்னு ஒரு அர்ச்சனை லலிதா சாஸ்திரநாமத்திலே இந்த அர்ச்சனையெல்லாம் பண்ற போது மனசுக்கு அப்படியே வாங்கி வாங்கின்னு பண்ணணும் அவன் எல்லாம் சக்கர பொங்கல் சாப்பிட்றவன் அதுல போட்டுட்டு திராட்சை இதை கடிச்சு அழகா சாப்பிடுவான் சில அப்படியே புகையில போடுறோம் முழுங்குவோம் இவனுக்கு சக்கர பொங்கல் என்னதுக்கு புளி உப்புமா பண்ணா போறோம் நெஞ்சில் அப்படியே முழுங்குறவனுக்கு புளி உப்புமான்னு ஒண்ணு போனா போனம்மா புளிச்ச மோரு அவிஞ்ச மிளகா அசட்ட அம்மா பண்றது எல்லாம் சொல்லிட்டு பண்ணி போட்டா அவன் பாட்டு தங்குறான் அவனுக்கு என்ன என்னன்னு தெரியுது என்ன என்ன அப்படியே அர்ச்சனைக்கு அர்ச்சனை அம்பாளை அப்படியே உள்ள பார்த்துக்கிட்டு வண்டி ஒரு பெரிய அப்படியே ரெண்டே வந்தா அது மாதிரி வந்துவிடும் பல ஜென்மா ஒரே ஜென்மாவில் அப்படி கிடைச்சி விடுமா வரும்னு அப்படி சத்தத்தை சொல்லி சொல்லி கடைசி ருச்சிச்சு ருச்சிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு அப்புறம் அதுலேருந்து பொருளாக ஆகியாகி இதான் இது நம்ம தேசத்து வழக்கம் நம்ம நம்ம தேசத்தை வந்து பார்த்துட்டு சொன்னா ஆஹாஹா என்ன பரதகண்டம்னா மார்க்கே மார்க்கே ஜாயத்தே சாது சங்கா சங்கே சங்கே कीर्तिः तते कृष्णमुखी मूर्तौ तौ ध्यायते பிரம்மசங்காக மகனை பத்தி பேசுற மகன்களா வழியில் ரோடல்ல மார்க்கே மார்க்கே ஜாயத்தே சாது சங்கா சாதுக்கள் பத்து பேர் நின்று அங்க போனா என்ன வரும் பேச்சா பேசுறா அவன் வீச்சில பத்து சாதுக்கள் பேசுவான் ஏதாவது இருந்தா சுடல் வாங்கி தந்துருப்பான் சங்கே சங்கே சூயத்தே கிருஷ்ணகீர்த்தி சுண்டல் எனக்கு என்னமா தெரிஞ்சதுன்னு நினைக்காதுங்க நான் வாங்கி தங்க இல்ல செஞ்சுற அவளை பாக்குறேனும் இல்லையா அப்படியே கார்ல போறபோது அப்படியே தங்குறான் அர்ச்சனை பண்ணிக்கிறா போல பண்ணிக்கிறான் சுண்டல் விக்கிரவன் என்னமா இருக்கான் தெரியுமா விசுவத்தியும் விபூத்தியும் சுந்தரவன் அப்படி இல்லைன்னு பண்டவன் என்ன இருக்கான் சங்கே சங்கே சூயத்தே கிருஷ்ணகீர்த்தி கோபாலனை பத்தி பேசுறாளாம் கூட்டத்து கூட்டம் அப்படி கோபாலனை பத்தி பேசுறத காட்டா என்ன ஆறுதுன்னா சுவாமி உள்ள கிருஷ்ணமூர்த்தி தெரியுதா அந்த மூர்த்தி தெரிய ஆரம்பிச்ச உடனே என்ன ஆறுதுன்னா ஜீவன் மறந்து போய் பிரம்மத்தோட சேர்ந்து போயிடுறாங்க ஜோதே கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தவும் சங்கா அப்படியே உலகத்தை மறக்க முடியா பண்ணி போடலாம் பகவானை பத்தி பேசி பேசி அது மாதிரி ஆகணும் அந்த நிலை வரணும் பரதகண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தேசத்தை வந்து பார்த்துவிட்டு கவிகள்லாம் அப்படி பரதகண்டத்தை வர்ணிச்சாள் சாது சங்கம் ஆண்களுடைய சங்கம் என்ன பண்ணும் சகல க்ஷேமத்தையும் கொடுத்துடும் எல்லா தேவத்தைக்கும் மேற்பட்ட தேவத்தை அம்பாள்னு தேவி பாகவதத்தில் சொல்றாள் அதற்கு என்ன காரணம்னா சர்வதேவதைகளுடைய சக்தி தேஜஸ்தால நிர்மிதமான மூர்த்தி அது அம்பாள் அதனால அதனால விஷ்ணுவை பூஜிச்ச புண்ணியம் சிவனை பூஜிச்ச புண்ணியம் பிரம்மாவை பூஜிச்ச புண்ணியம் குபேரனை பூஜிச்ச புண்ணியம் ஸ்கந்தனை பூஜிச்ச புண்ணியம் எல்லா புண்ணியமும் கிடைக்கிறது அம்பாள் ஆராதிச்சா அதனால அம்பாள் உபாசகாலுக்கு தனிச்சிறப்பு தனியான பெருமை தூதா பதினெட்டு இன்னும் ஆயிரக்கணக்கான இந்திராதி தேவர்களுடைய ஆயுஷ் திவ்ய சௌந்தரியத்தோட அம்பாள் அஷ்டாதசாம் திவ்யாம் சர்வாரணபூஷிதாம் சர்வலட்சபன்னாம் வராயுதராம் ஒரு ஸ்திரீக்கு என்னென்ன லட்சணம் வேண்டுமோ அத்தனையும் இருக்காம் அதுமாதிரி ஆபரணமாம் நான் ஸ்திரீகளுக்கு இன்னொன்னு ஆபரணம் வேணும்னு காமசாஸ்திரத்தை சொன்ன வாத்தியாயர் சொல்றார் மூக்குத்தி வேணுமா வேண்டுமா மஞ்சள் தடவிக்கணுமா காற்பாசகஞ்ச கூப்பாசகஞ்ச தாம்பூலம் மங்கல்யாபரணம் எத்தனை போட்டுக்கணுமா நித்தியம் மஞ்சள் பூசிக்கணுமா மையிட்டுக்கணுமா என்ன கண்ணுல சில தோஷங்கள் இருக்க அது போகணுங்கிறார் திருஷ்டியை கொடுக்கக்கூடிய தோஷம் திருஷ்டி தோஷத்தை என் புருஷனுக்கு அவளே ஆகாரம் போடுவாள் அவன் ஐம்பது அறுபது இட்லி தம்பான் அவளே அண்ணன் போய் சிரிப்பாரு எதுக்கு உதம் மாதிரி தின்கிறதே பார்க்க பார்க்க வாக்க தின்கிறதுன்னு அண்ணன் போய் கலக்குன்னு சிரிப்பாள் சரி கண்ணால பார்த்து தானே சிரிக்கிறா பயத்தை குடையும் அவனுக்கு அதெல்லாம் இல்லாம இருக்க மயிட்டுண்டா ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லை இவனுக்கு தான் ஒரு வீட்லயும் திங்க முடியலையே இந்திரவனை பத்தி ஹரித்ரான் கஜலம் செய்வ குண்டூரம் குங்குமம் ததா பூர்வாசகஞ்ச தாம்பூலம் மங்கல்யாபரணாஞ்ச தேசசம்ஸ்காரம் கவரி ஆயுஷ்யம் இச்சந்தி விஷயேன்ன பதி விஷயேன்ன பதிவிரதான்னு துவேஷம் வருமா மூக்குத்தி வாண்டாம்னு தோணுமா காதில் தோட்டு போ தோடு போட்டுண்டா வக்கம்னு தோணுமா குங்குமம் விட்டுண்டா அது குறைச்சல்னு தோணுமா அப்படிலாம் தோணும் வெத்தலை போட்டுக்கொண்டா அது பல்லு வந்து செவந்து போடுமா வெளுப்பா வச்சுருந்தா என்ன அதனால என்ன உனக்கு பல்லே விழுந்துடுமே அப்புறம் தாம்பூலம் இல்லைன்னா சுண்ணாம்பு சரலைன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை சாத்த சாதம் ஜெரிக்காது அப்புறம் இனிமே அதை சாப்பிடு இந்த இதை டாக்டர் கொடுப்போம் சுண்ணாம்புல பண்ண மருந்தேன் அதெல்லாம் இல்லாம தாம்பூல காரணம் இதெல்லாம் கலி தோஷம் பாருங்க சுமந்திரி விதத்துல போட மாட்டேங்கிறா கல்யாணம் பண்ண விதத்துல போட மாட்டேங்கிறான் பிரம்மச்சாரி போட்டுக்கிறான் சன்னியாசி எடுக்கிறா வீட்டுக்குன்னு வந்த உடனே வெத்தலையை அவர் சாப்பிட்றார் பிரம்மச்சாரி போட்டுக்கிறான் ஆறு போட்டுக்கணுமா அவன் போட்டுக்க மாட்டேங்கிறாள் அப்படி எல்லாம் போட்டுக்கணுமா மூக்குத்தி ரொம்ப அவசியம் அவசியமா இது ஆறு அத்தியாயம் சொல்றார் மகர்ஷி காமசாஸ்திரம் வயிற்கால இந்த புத்தகத்தை இப்போ பம்பாயில இருந்து கேட்டா கொடுக்க மாட்டானே ஆறாவது எங்களை போன்ற வித்வான்கள் கைவிட்டு போட்டு கொடுத்தா தான் இப்போ கொடுக்குறாங்க அந்த புத்தகத்தை ஏன்னா அந்த காமத்தை பத்தி இருக்கு இப்போ இருக்கிறதுல இதுவரை நாம் வர கிடைப்பு உண்டமா அந்த புத்தகத்தை கொடுக்க மாட்டேங்கிறான் சில மருந்து டாக்டர் எழுதி கொடுத்தா தான் கொடுக்குறான் பாருங்க அது மாதிரி இந்த புத்தகத்தை கொடுக்கறது இல்லையா வியாபாரத்துக்காக போடல அது மாதிரி இதெல்லாம் வந்து அவசியம் தரிச்சுக்கணுமா இத்தனையும் அம்பாள் தரிச்சுன்னு வந்தாளா லோகக்ஷேமார்த்தமாய் உலகத்துக்கு தெரியணும் ஆமா ஸ்ரீகள் இது மாதிரி சர்வலட்சண சம்பன்ன வந்து அம்பாளை வந்து பார்த்தாளாம் പാത്തോടനെ നടുനടുങ്കി തിരുമ്പി ഓടി കൂട്ടാളാം ജഗ്ര போயிருக்கிறது ஒரு பெரிய பெருமை அதனால அவர் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் மங்களமா நடக்கிறது சரியா நடக்கிறது மகிஷாசுரத்துல போய் தூத்தாள் பார்த்துட்டு சொன்னாலும் அம்பாளுடைய வைபவத்தை இப்படி ஒரு ஸ்திரீய உலகத்துல பார்த்திருக்க முடியாது சர்வாங்க பூஷணாதாரி ஆயுதரா சர்வாயுதங்களையும் தரிக்கின்றாள் அஷ்டாதசகரா பதினெட்டு கைகள் அதற்கு பின்பு ஆயிரக்கணக்கான கைகள் அந்த கைகள் எல்லாம் ஒரே ஆயுதமாக்கம் சாதா எல்லாம் பயப்படும்படியாய் போடுறாள் மதத்தால் ரொம்ப கர்விசையா இருக்காள் நல்ல யௌவனம் அபாரமான கர்வம் ரொம்ப கொழுப்படைஞ்சிருக்காள் அவளை கண்டாலே பயமா இருக்கு அந்தரிக்ஷத்துல ஆகாசத்துல இருந்து தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள் அந்தரிக்ஷத்திலா தேவா அம்பாளுக்கு ஆனந்தம் வேறுதான் பக்தாளை காப்பாத்துற விஷயத்துல இப்படி போய் சொல்ற ஸ்தோத்திரம் பூரும் பூஜா கோடி சமம் ஸ்தோத்திரம் கோடி பூஜை சமானம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு தடவை அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணினா ஸ்தோத்திர கோடி சமம் ஜபா கோடி ஸ்தோத்திரம் பண்ணினா ஏதோ அது ஒரு ஜபம் ஒரு நாளைக்கு ஜபிச்சா ஜபகோடி சமம் தியானம் அவருக்கு ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுவது ஒரு நிமிஷம் அப்படி தானம் பண்ணுவதும் சமானம் கோடி சமூலயாக ஒரு தியானம் பண்ணி அப்படியே லயிச்சு போய் இன்னைக்கு விரோதம் வந்து நான் உள்ள பார்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அவ அந்த கட்டி எடுத்துட்டு போயிடும் ஒத்துருக்கும் பதில் சொல்ல முடியல நரசீரன் அந்த சரக்கு அவன் தலைவன் அப்படியே பாஷா ரூபம் அவன் ஜெயிக்க முடியாது அவன் இருக்கிற சபையில போய் பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாரு பாண்டியன் என்ன ஒரு கேள்வி கேட்டான் அம்பாளுடைய கேச பாரத்துல இருக்கிற வாசனை இருக்கு இது வந்து இயற்கையான வாசனையா செயற்கை என்று கேட்டாள் எல்லாரும் வந்து செயற்க வாசனை புஷ்பம் விஷ்ணும் பக்தா எல்லாம் தலையில வைக்கிறார் தேவதைகள் எல்லாம் பூஜை பண்றாள் புஷ்பே மீனாட்சியே அதனால வாசனை இயற்கையா கேசபாரத்துக்கு வாசனை எதுவும் கிடையாது விட்டாள் ஒரு குருக்கள் பையன் அம்பாள மீனாட்சியை பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் அம்பாள்கிட்ட நித்தியம் நமஸ்காரம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகணும் பணம் இல்லை அம்மா நீதான் பணம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கின்றதே என்ன அம்பாளையும் பரமேஸ்வரனையும் சுந்தரேஸ்வரனையும் சுவாமி பார்த்தா இவன் நல்ல பக்தியோட பூஜை பண்றான் நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன் வீட்டுல நீ சொன்னா போல போய் சொல்லு சபையில தங்க கட்டி வாங்கி விடாமல அவங்க அங்கிருந்து வந்தான் ஜானாசி புஷ்பகந்தானு பிரமணத்துவம் பிரூஹி தத்துவத்தோ மேத்யா தேவியா கேசகலாபே கிம் கந்தா இது ஒரு ஸ்லோகத்தை வண்டே நீ எத்தனையோ தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் முகர்ந்து பார்த்திருக்கே எங்க அம்மா மீனாட்சியினுடைய தலையில இருக்கும் வாசனையும் பார்த்திருக்கியே இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் உனக்கு நன்கு தெரியலையா இது இந்த ஊர்ல இருக்கிற பூ வாசனை இல்லை அது தேவலோகத்தில் இருக்கிற பூ வாசனை அல்ல இயற்கையாக அவளுடைய பிறப்பிலேயே ஏற்பட்ட வாசனை என்பது உனக்கு தெரியலையா ஒரு ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தார் இதை போய் சொன்னா இந்த பையன் நான் தப்பு போடான்டா நற்கீரம் அதுக்கு மேல இவன் சொல்ல தெரியல சொல்லி கொடுத்த வார்த்தையும் கட்டி கொடுத்த சாதம் எத்தனை நாள் இருக்கும் அதுக்கு மேல இவன் சொல்ல தெரியல மறுபடியும் போய் சுவாமிகிட்ட போய் காட்டான் போடாபோ அஷடே இனிமே நானே நான் சுவாமி அவரே கழவரா கை ஊனிண்டேன் ரொம்ப வயது இந்த கிழமை பஞ்சாட்சத்தை ஜபிச்சுட்டு சுந்தரேஸ்வரர் சபைக்கு வந்தார் பெரியவர்னு வந்த உடனே நமஸ்கரிச்சு ஆரோ பெரியவர் வயசானவர் நமஸ்காரம் பண்ணி உட்காந்து வச்சார் உடனே இந்த அம்பாளுக்கு உடைய கேசபாரத்தில் இருக்கிற வாசனை இயற்கையான வாசனை சேர்க்க வாசனை உலகத்தில் உள்ள பெண்களுக்குத்தான் சேர்க்க வாசனையை நிமித்து அவள் வந்து அயோனியேவள் அவளுக்கு வந்து இயற்கையான வாசனை அவளுடைய கேசபாரத்திலேன்னு சொன்னார் எல்லாம் இல்லை தப்பு நக்கீரன் நான் தெரியுமா அந்த கழகர் நீ ஆறா இருந்தா எனக்கு என்ன தெரியுமா மூணாவது கண்ணை திறந்து விடுவேன் மூணாவது கண்ணை திறப்பேன்னா உடம்பு மூக்க நீ கண்ணா பண்ணிட்டாலும் குத்தம் குத்தம் தான் நீ மூணாவது கண்ணை தான் திறப்பேனே உடம்பு மூக்க கண்ணா பண்ணிக்கோ தர குத்தம் குத்தம் தான் உடனே ஒரு புரி பர உடனே என்ன பண்ணினான் நட்கீரே என்னன்னா எங்க அம்மாவோட மாறுனா அப்படி இந்த இந்த அந்த புரி பரப்பது புஷ்கரணி இருக்கேன் பொத்தா பொய்த்தாமரை அதுல போய் விழுந்துட்டான் சுருண்டு மேம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினானா கழுதாமே வாணியும் ஜிதனீம் அலைகுலையும் பவாம் வீணாம் வாணியும் நதாணியும் நமாமி சங்குவாணி கமலா கமல ஜகா கரசாகர கமலாம் கரயுகல விகிருத கமலாலாம் கமலான் கச்சூட சகல கலாம் ஸ்தோத்திரத்தை சொன்ன அம்பாள் வந்து காப்பாத்திட்டாள் அப்படி அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினா போதும் அவன் சிவாபச்சாரத்தால வந்த கஷ்டம் கூட நீங்கும்னாள் அவன் தெய்வத்தால ஏற்பட்ட ஒரு கோபங்கள்லாம் கூட நீங்கி போயிடும் அம்பாளுடைய அதனால அம்பிறப்பு அம்பாளுக்கு தனிச்சிறப்பு அவருடைய அர்ச்சனை முழுக்க அப்படித்தான் அமைஞ்சிருக்கு லலிதா சாஸ்திரநாமத்திலே பாஸ்கர் ராயர் ரொம்ப அழகா ஒரு ஒரு அர்ச்சனைக்கும் அர்த்தம் எழுதியிருக்காள் அம்மாவுடைய அனுகிரகத்தை செய்யணும் அம்பாளை பூஜை பண்ணணும் யாரால எப்படி எப்படி பூஜை பண்ண முடியுமோ அப்படி எப்படி பண்ணலாம் தீபத்துல பண்ணலாம் பட்டத்துல பண்ணலாம் கலசத்துல பண்ணலாம் சுமங்கல் இடத்துல பண்ணலாம் சந்திர மண்டலத்துல பண்ணலாம் எங்க வேண்டுமானாலும் பண்ணலாம் யந்திரங்கள் அவருடைய சக்திக்கு தக்கவாறு யந்திரங்கள்லாம் அதுல வாங்கி ஒன்னும் நைவேத்தியம் இல்லாம பூஜை இல்லாம நினைச்சன்னைக்கு பண்றது நினைச்சன்னைக்கு பாக்குறது அப்படி வச்சு அது அதோட நியமையான கட்டாயம் பூஜிச்சுதான் ஆகணும்னு அது மாதிரி ஒரு வருஷம் வச்சுக்கணும் அப்படி பூஜை பண்ணணும் குதிச்சா சகலட்சங்கள் அம்பாளால கிடைக்கக்கூடாத ஆகவே இல்லை அவள் கையே விடமாட்டாள் அவளை போய் ரட்சிச்சா நம்ம மனோ வேகத்துக்கு தகுந்தபடி அவளை அனுகிரகம் பண்ணுவாள் அப்படிப்பட்ட பராசக்தியை தரிசனம் பண்ணிட்டு அசுரால்லாம் போய் கொண்டாடுறான் தூசம்லாம் மகிஷாசனத்துல இது மாதிரி ஒரு ஸ்திரீ உலகத்துல பார்த்ததில்லே அபாரமான ரூபம் அபாரமான காம்பீரியம் அவளை எதிர்க்க ஒருவராலேயே முடியாது வித்தியாக கலங்கிறாள் உடம்பு மூக்க ஒரே கைகள் கைகள் மூக்க ஒரே ஆயுதம் இந்திராதி தேவர்களுடைய ஆயுதம் ஆகாசத்துல இருந்து தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள் ஸ்தோத்திரத்தை கேட்டு அம்பாள் ஆனந்த சமுத்திரத்துல மக்னியா இருக்காள் அந்தரிக்ஷிதா தேவா மகிஷாசுரன் நேரம் அம்பாள் இருக்கிறதுக்கு வந்தான் யுத்தத்துக்காக அங்கிருந்து வந்து அம்பாளை நீ தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னான் அதுக்கு ஒரு கதவு வர சொன்னான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு ஊத்தி சொன்னாளா ஒரு பேர் பாதித்துல கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா அம்மா சொல்ற போது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் நாடா அது என்னாச்சுன்னா அப்புறம் ஒரு பையனும் அவளை பண்ணிக்க மாட்டேன்னு இந்த கதையை எங்கேயோ அந்த பையன் தெரிஞ்சிருக்கிறானே அது ரொம்ப வாஸ்தவம் அவன் சில பையனோட அப்படி கல்யாணம்னா இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாங்கிற மாதிரி அந்த எல்லாம் அப்புறம் கணபதி கல்யாணத்தை முழுதான் கல்யாணம் அவன் சொன்னா இப்ப என்னங்கிறது வேலை ஆட்டங்கிறது வேலையானா பர்மனண்ட் ஆகட்டும் பர்மனண்ட் ஆனா ப்ரமோஷன் ஆகட்டும்ங்கிறது ப்ரமோஷன் ஆனா ஷத்தா விழிக்கும் உனக்கு அப்புறம் கல்யாணமா சஷ்டி பூர்த்தி அப்புறம் கல்யாணம் அப்படிங்கிறது அப்புறம் இப்படி நாளை உத்தி உத்தி போடுறான் தலை நினைச்சு போடுறது கண்ணாடி போட்டுக்கிறான் பேனா எடுத்தா கை ஆடுறது தூத்தை ரேகை ஜனகரபுவான வீட்டுருவான் பல் ஆடுறது கண்ணுல காட்ராக்ட் இப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே கல்யாணமா அப்புறம் இனிமே தூத்து இது எம தூத்தாள்லாம் வந்து கூப்பிட்டு இருக்காள் பரப்படி பரப்படி நாளாச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காள் இனிமே நீ அப்புறம் கல்யாணம் காத்தியாது உனக்கு அது மாதிரி சொன்னால் இருக்கிறவாள் சுஷூரி ஸ்வேதமானே கப்பமானே கராச்சரே சற்றுஷந்தே ஜலசிவசனே ஸ்வேதமானே சிங்கத்யங்கே மனசி கருஷே அப்பமானே கராகிரே தூதைரேதே தினகரபுவ சஸ்வதுத்மோத்தியமான யம தூத்தாளாய் வாழா நம்ம கான்ட்ராக்ட் வர்றது தலை நிறைக்கிறது கை ஆடுறது பல் ஆடி போறது இதெல்லாம் என்னன்னா யமதூத்தாள் என்னத்துக்காக ஞாபகம் வச்சுக்கோ பரமேஸ்வரனை மதி மிருத்யுஞ்சயன் ஆராதி அம்பாளை நமஸ்காரம் பண்ணு அம்பாளுடைய மந்திரத்தை ஜெபி ஆமா ஒரு ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு போறதுக்கு ஜாக்கிரதே ஜாக்கிரதேன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறதா அப்பவும் என்ன பண்றான்னு அப்பவும் டாக்டர்கிட்ட போய் கேக்குறானா புதுஷா ஏதாவது அமெரிக்காவில இருந்து மருந்து வந்திருக்கா கழுத்தனத்தை போக்குறதுக்குன்னு கேக்குறானா பிராத்தும் டாக்டர் வந்தா முதல்ல எனக்கு சொல்லுவோம் என்னன்னா சிட்டுக்குருவி லேசியம் குருவிய பொண்ணு இவன் நல்லா இருக்கணுமா நல்லா இருப்பனா குரங்கு சொத்த எடுத்துன்னு ஒருத்தர் வைத்தியம் பண்ணிட்டார் கல்கத்தாவில் குரங்குடைய சக்தி எடுத்தா அது ஒரு கல்பம்னு சொல்லிவிட்டு கழத்தனம் போயிடும் தீர்காயுஷா இருக்கலாம் ரொம்ப நாள் இருக்கலாம்னா தான் அதை இன்ஜெக்ட் பண்ண உடனே கழத்தனம் போயிடுது அதுல இருந்து நாளாக என்ன ஆயிடுச்சு அவரே குரங்காட்டமா ஆயிட்டாருன்னு நம்ம ஆத்துல பொட்டு ஒட்டுக்குன்னு விழுந்து புடுங்குறார் பல்லால என்னன்னு கேட்டா எனக்கு தெரியலையேங்கிறார் அப்புறம் நீங்க என்ன பண்றது ஆற பத்னி மேல விழுந்து புடுங்குறார் பையனை கடிக்கிறார் கையை கடிக்கிறார் அப்புறம் அவர் எங்க உண்டு விடுவோம் சொல்லுங்க காட்டுல உண்டு விட வேண்டியதான் அவரை அது மாதிரி ஆயிட்டுன்னு அப்படிதான் ஆகும் அம்பாள் சொன்னால் மகிஷாசுரன் நேரம் வந்தாள் நீ எனக்கு கல்யாணத்துக்கு உபதேசம் பண்ண வேண்டாம் நீ பிழைச்சி போகணும்னு எண்ணம் இருந்தா பாதாளத்துக்கு போயிடு உங்க ஊருக்கு போயிடு இங்க இருக்காது மந்தாத்மங்கச்சபாதாளம் யுத்தம் குருதாம்பதம் யுத்தம் குருதாம்பதம் யுத்தம் குரு யுத்தத்துக்கு அல்லது பாதாளத்துக்கு உங்க ஊருக்கு போனாலாம் மந்தாத்மங்கச்சபாதாளம் சாதுக்களுக்கு ஏதாவது அணி நீயோ உன் போற போதெல்லாம் நான் வருவேன் நாளாம் சாதுக்களுக்கு கஷ்டம் வந்தா உடனே தேகத்தோடு நான் வருவேன் எனக்கு ஜென்மா கிடையாது எனக்கு திருரூபம் கிடையாது ரூபம் கிடையாது பிறப்பு கிடையாது ஆனாலும் சாதுராளாக வரைய நாளாம் சூரா தேவர்களை ரட்சிப்பதற்காக இம்மாதிரி வருகிறேன் தெரிஞ்சு கொள்ளும் நாளாம் மகிஷாசுரனை பார்த்து சுராண கத்தாய தேவர்கள் வேண்டினால் ஆபத்து உபதிரவம் பொருட்கள்னு அதுக்காக வந்திருக்கேன் உன்னை ஒழிக்க வந்திருக்கேன் நாளாம் சத்தியம் ரவி பக்கத்துல இருக்கக்கூடாது தேவலோகத்தை இனிமே கிட்ட போகக்கூடாது புறப்புகளாம் தஸ்மாஜ ஆரம்பமாயிடுச்சு ஆரம்பமான என்ன பயப்பிரதம்னா உலகங்கள்லாம் பார்த்து பயப்பட முடியாத மகா யுத்தம் ஆரம்பமாயிடுதான் இந்த சந்தர்ப்பத்துல துர்தரன் சொல்லி ஒரு அசுரன் மகிஷாசுரனை சேர்ந்தவன் அவன் ஓடி வந்து யுத்தத்துக்கு வந்தான் துர்தரன் முதலிய ரத்தபீஜன் முதலிய அசுராள்லாம் இங்க வதம் பண்ற பேரெல்லாம் இந்த மகிஷாசுரத்தின் ஸ்தோத்திரத்துல வருது எல்லாம் தேவி பாகவதத்தில் உள்ள அசுராள் தேவி பாகவதத்தில் உள்ள மந்திரம் மந்திரசாஸ்திரங்கள்ல உள்ள மந்திரங்கள்லாம் இந்த மந்திரத்துல இருக்கு அதனால அந்த ஸ்தோத்திரம் ஜபிக்கிற இடத்துல எல்லாம் பயம் இருக்காது சத்ருக்களுடைய பாதை இருக்காது மனக்கவலை இருக்காது அம்பாளுடைய அனுகிரகத்தால்தான் மனக்கவலை நீங்கணும் வேற எந்த தெய்வத்தையாலையும் முடியவே முடியாது ஏன்னா மனசுக்கு காரகம் சந்திரன் சந்திரன் வந்து அம்பாளுடைய கோயில் சந்திரமண்டலத்துல மகன்கள் பூஜை பண்ணுவாள் அப்படிப்பட்ட அம்பாளுடைய பிரசாதம் இருந்தா மனசு நிர்மலமா இருக்கும் அதுதான் வேண்டும் உலகத்துல மனசாந்தி தான் இல்லை முன்னாள்ல வயது முதிர்ந்த ஒரு கழவரை போய் சௌக்கியமானு கேட்டா சந்தோஷமா இருக்கேன் ஒரு குறவில்லை அவன் முழு பாக்க போட்டு கடிக்கிறேன் பல்லு நன்னா இருக்குங்கிற இந்த நாள் பையன்களுக்கு ரெண்டு சூட கொடுத்தா தங்க முடியல இந்த ஒரு பட்சம் அது இந்த நாள் பொண்ணு கொடுக்க மாட்ட தெரியாதுங்க அதை கொடுத்தா கடிச்சு தின்னு இந்த நாள் பையனுக்கு சக்தி இல்லை அது மாதிரி இருக்கான் கழவரை காட்டா ஒரு குறவு இல்லையே சௌக்கியமா இருக்கேன் என் பேரனுக்கு பேரம் பிறந்து சீமந்தம் நீங்க வரணும் நான் சௌக்கியமான காட்டத்துக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுற நல்ல என் மேல இருபத்தி ரெண்டு மேல க்ஷேமமான காட்டா அழகா நான் கேட்டதுக்காக சௌக்கியம் மட்டும் அப்புறம் அழப்படாதோ ஆரம்பமே ரோதனமே என்ன காரணம் தெய்வ பலம் இல்லை குடும்பத்திலே ஒரு குடும்பத்திலையும் தெய்வம் வரவில்லை ஒரு நமஸ்காரம் ஒரு ஜபம் ஒரு தியானம் ஒரு பூஜை ஒரு ஸ்தோத்திரம் எத்தனையோ வீடுகளில் போனா இந்த இந்த கரிகாய்கள் வைக்கிறதுக்கும் இந்த தோஷமா வைக்கிறதுக்கும் ஒன்று இருக்கு ஒரு பொட்டி அதெல்லாம் இருக்கு பூஜை உள்ளுன்னு ஒன்று தனியா இல்லை என்ன பூஜை பண்றதுக்குன்னு ஒரு இடம் ஒரு தெய்வத்தை அங்க வச்சு ஒரு நமஸ்காரம் ஒரு நிவேதனம் ஒரு பிரார்த்தனை அப்படி இல்லாத பங்களா எத்தனையோ பங்களா இருக்கு அதெல்லாம் வாழும் பாம்பு வசிக்க போற இடம் அப்படி சொல்லிவிட்டா ஏதோ பாம்பெல்லாம் சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் சொல்லிவிட்டாள் யாராலய திருமாவீட்டே பெரித்தாகில சம்பதா எத்தனை தங்க பிளேட் இருக்கட்டும் எத்தனை நாலு ரேடியோ ஊதட்டும் பத்து கார் கதறட்டம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் வாழும் பாம்பு சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் இருக்காள் பாவத்தில் ஒரு சாதுக்குள் போய் பாத பண்ணி ஆச்சமனம் பண்ணி ஒரு கோடை மூர் சாப்பிட்டுருக்க மாட்டா சில வீடுகளில் நெல்லவா வந்திருக்க மாட்டா பூக்கு சாத்திரிக்கு டின்னர் நடக்கும் சாதுக்கள் வந்து இருக்க மாட்டார் அதெல்லாம் ஆளால திருமாவீட்டை பெருத்தாகின சம்பதான்னு புது மகாராஜா பகவத் அம்சம் புரிஞ்சனவன் சனகாதிகளை பார்த்து சொல்றாள் சனகாதிகள் சொன்னால் நாங்களும் ஒன்ன போர்த்த வாழாத்துக்கு தானே வருவோம் வர எல்லாருக்கும் போவோமா சங்கமக்கது சாதுனா உபயேஷாஞ்ச சம்மதா சாதுக்கள் சாதுக்கள் தான் போவாள் பூக்கிரிஷி அகலிட்டு போவாளா போகமாட்டாள்னு சனகாதிகள் பதில் சொல்றாள் அப்படி நல்லவர்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாள் நல்லது நடந்திருக்காது ஒரு ஜபகோமம் இருக்காது சூன்யாவசத ஆத்மாபி காலே காமையில் அனர்ச்சிதா மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டுல நெல்ல புக வேண்டாமான்னு கேட்டாள் நெல்ல ஒரு ஆட்சி ஆகுதி ஒரு சமித்து ஒரு அன்னம் இதை ஹோமம் பண்ணி ஒரு தேவத்தை அக்னியில ஆவாகனம் பண்ணி சாதுக்கள் வந்து மந்திரங்களை ஜபிச்சு அந்த சப்தம் வீட்டுல வந்து பரவ வாண்டாம அது சூன்யமான வீடு விட்டாள் அப்படி இல்லாத வீடு எத்தனையோ நித்தியம் காவி போதனை ஒரு நாலு சாதுக்களை கூப்பிட்டு ஒரு ஆயுஷ ஹோமம் ஒரு முத்தியஞ்சய ஹோமம் ஒரு மகாலட்சுமி ஹோமம் ஒரு புவனேஸ்வரி ஹோமம் ஒரு கணபதி ஹோமம் செய்வ வினிபாத்தோன்னு ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்ல மட்டும் நம்ம தேசத்துக்கு கவலை என்றார் நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ ஜபஹோமங்கள் நம்ம ஆச்சாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மகான்கள்லாம் மா சந்திரக்கட்டை வண்டி வண்டியா வருது அக்னியில ஹோமம் பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு காமகோட்டி ஆச்சாரியால் சங்கேரி பெரியவா சகடபுரம் பெரியவா எத்தனையோ மகான்கள் லோகக்ஷேமார்த்த பவாளுக்கு என்ன புள்ளாட்டி பிள்ளையா உண்டாட்டியா வீடா வாசலா சாப்பாடா ஒண்ணும் இல்லை அவன் ஆகாரமே கிடையாது தமக்குட்டி பிரிவாள் உப்பே இல்லாம மறுபடியும் சுண்டைக்காயையும் இந்த பாவக்காயும் அப்படி வெத்தலா போட்டு வச்சது ஜலத்துல போட்டு வச்சு அவ ஆகாரம் அவன் இருக்கிறவனா நிறையா சாப்பிட்றான் அவன் பொறுத்தியால சாப்பிடாதுன்னு சொல்லி வந்தவாளுக்கெல்லாம் அண்ணன் கொட்ட சொல்றான் அவன் சாப்பிட்றது அவன் அப்படி அம்பாள் உபாசிச்சுட்டு அவன் என்னதுக்கு அப்படி எல்லாம் கஷ்டப்படுறா பெரியவாள்னா லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு வேணும் லோகக்ஷேமாத்திரமா தானே ஆச்சாரியால் மடத்தையே ஸ்தாபிச்சார் அதுக்காக பாடுபடுறாள் ஒரு பெரிய லாபம் எல்லா மடங்களும் தர்மத்தில் ஈடுபட்டிருக்காள் சைவ மடமும் பிராமண மடமும் எல்லா மடங்களும் எல்லாரும் தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்க பதினெட்டு கையோட கூட அம்பாள் தர்மபுரத்தில் போய் பார்த்தா தெரியும் அப்படி அம்பாளை சஷ்டி பண்ணியிருக்காள் துர்க்கே அஷ்டாதிச விஜயம்னு சொல்றாளே பதினெட்டு கையோட அம்பாளை பார்க்கணும்னா தர்மம் மாயவரத்துல ரெண்டு மையம் போய் பார்த்தா தெரியும் அம்பாளுடைய ஸ்வரூபம் ரொம்ப திவ்யரூபம் அம்பாள் அப்படி பிரகாஷிக்கிறாள் என்ன இன்னைக்கு வரணும்னு எழுதினாளுங்க நான் போக முடியல அஞ்சு வரேன் எனக்கு சாத்தியமில்லை என்ன சொல்லிவிட்டேன் அம்பாள் அப்படி பிரகாஷிக்கிறாள் பார்த்தா அந்த சந்தியை விட்டு வரணும்னே தோணாது அம்பாளே அது வந்து ஆராதிக்கிறாள் அப்படி நல்ல மடங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காள் அப்படி இல்லாம நல்லவர்கள்லாம் இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு விதமா விவகாரம் நடந்துட்டு இருக்கு இல்லைன்னா ரொம்ப தாறுமாறா போயிருக்கும் அப்படி இல்லாமல் இல்லாமல் இருக்கு ஆறு கிரகங்கள் சேர்ந்ததற்கு இது மாதிரி பொதுவான ஜபஹோமங்கள் பண்றதுக்கு கொடுக்கறதோட கூட தங்கள் தங்கள் வீட்டிலையும் ஏதாவது ஒரு ஜபஹோமம் ஒரு வேத பாராயணாவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கவாறு வீட்டிலேயோ கோவிலையோ ஒரு அது மாதிரி பண்ணணும் அதுக்கு அங்கமா கூட ஆகும் இந்த அன்னதானம் இப்ப ரத்னவாள் நீங்க முப்பதாம் தேதி பண்ண போற அன்னதானம் இருக்கே இந்த சக்கிரக யோகத்தால எத்தனை ஜீவன் அவர்கள்லாம் சாப்பிட்டா அம்பாள் திருப்தியாவா மணித்தீபில் இருக்கிற பராசக்தி அதனால அதுவாது நினைச்சுக்கிட்டு தர்மங்களை பண்ணணும் தர்மத்துக்கு அவசியம் கொடுக்கணும் ஏழு முதற்கொண்டு ஒரு பங்கு எடுத்து வச்சு கொடுக்கணும் அதனால ஏழ்மையும் போகும் கஷ்டங்களை நீங்கும் க்ஷேமம் உண்டாகும் பின்னாடி குழந்தைகளும் க்ஷேமமா இருப்பால் நம்முடைய ஆத்மாவுக்கும் சாந்தி ஏற்படும் அது மாதிரியான முறையில் நல்ல காரியங்களை நிறைய பண்ணணும் நல்ல ஜப்பங்களை மகான்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு நிறைய லட்சக்கணக்கா ஜபிச்சு அதுக்கு தர்ப்பணங்கள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அது மாதிரி பண்ண முடிஞ்சவாள் அம்மா அது மாதிரி பண்றது முடியாதவாள் ஆறா ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்கிட்ட தானம் பண்றது திரவியத்தை கொடுக்கறது இப்படி பொதுவா கோட்டி ஹோமம் நடக்கிறதுக்கு ஒத்தாசை பண்றது புண்ணியத்தை அடையிறது அது மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அது சகல கஷேமத்தையும் அளிக்கும் துர்தரன் சொல்லி அம்பாளும் மகிஷாசுரனும் சண்டை போடுறது ஒரு அசுர பைய நடுப்புற வந்து அம்பாளுடன் யுத்தம் பண்ணினார் மத்தியே துர்தரா கீனானாம் துர்தரன் மத்தியே துர்தர ஆகத்தே பரம கோபம் வந்து ஒருத்தனோட சண்டை போட்டு இந்த பயம் அடிச்சான் உண்மையான பல மானங்கள்னாலே அம்பாள் சுத்தரணவகம் நாளாம் தத்தவதி மலையனுடைய சிகரம் கீழே விழறா போல துத்தரம் கீழே விழுந்தானா உயிர் போய் அப்படி விழுந்தானாம் துத்தரஸ்து பபாதோ கோபம் வந்து நடுப்புற அம்பாளோட യുദ്ധം பண்ண ആരംഭിച്ചാണ് ത്രിശൂലത്താല് രുജാവിന്റെ പേര് തൃശൂലത്തിച്ച് ഗണപതി മന്ത്രത്തില് രുജാന് ധ്യാന ശ്ലോകത്തിൽ വരും അത് എന്നാലും പുരിയാണ് ശ്രമപ്പെടുവാൾ അതിന് തൃശൂലം അർത്ഥം മഹാഗണപതി കയ്യിൽ തൃശൂലം വെച്ചിട്ടുള്ള ഭക്താളെ രക്ഷിക്കുന്നതിന് கஷ்டத்தை போக்குறது கணபதியும் அம்பாளுமா அதனால கணபதி ஹோமம் அம்பாளுடைய ஹோமம் சதச்சண்டி சாஸ்திர சண்டி கூட்டி ஹோமம் இதெல்லாம் பெரியவாள்லாம் பண்றாள் வரும் அம்பாளுக்கு உடனே கஷ்டத்தை நீக்குவாள் நாம பாக்கி தேவத்தைன்னா நாளானதுக்கு அப்புறம் ஆயுர்வேத மருந்து மாதிரி ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டா அப்படி நாலு அளவுல க்ஷேமத்தை கொடுத்துட்டே இருக்கும் அது இங்கிலீஷ் மருந்து உடனே தலைவலியை போக்குறது அப்புறம் வைத்தூலியம் வந்தாலும் வரும் அது விஷயம் அன்னைக்கு போர்ந்து பாருங்க தலைவலியை உடனே போக்குறது அது மாதிரி இது உடனே க்ஷேமத்தை கொடுக்குற தேவதை கணபதி தான் அதனால அம்பாள் திரிசூலம் கணபதி வச்சிருக்காரா திரிசூலத்தாலே திரிநேத்திரன வனம் பண்ணினாலாம் ஜெகதம்பிகே திரிநேத்திரஞ்சகான ஜெகதூலேன திரிநேத்திரம் பார்த்துவிட்டு அந்த கண்ணூர் அசுரப்பயல் ஓடி வந்தானாம் பெரிய கதை இரும்பினால சிங்கத்து அம்பாள் ஏறிட்டு இருக்கிற சிம்ம வாகனை வந்து அம்பாள் இந்த சிங்கு ஓங்கி அடிச்சானாம் அந்தகன்கிற அசுரனானவன் உடனே என்ன பண்ணிட்டு தன் தலையில அடிச்ச உடனும் அந்த அந்தகனை தன்னுடைய நகத்தாலேயே பூரி கிழிச்சு அப்படி ஆமா அப்படி தூள் பண்ணி சாப்பிடுத்தான் சிங்கம் அப்படி கூறி சில்லு சில்லா பண்ணி சாப்பிடுத்தான் அந்தகனுடைய மாம்சத்தெல்லாம் பார்த்த அப்படி அந்தகன் திரிநேத்திரன் தூர்தான் முதலிய பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அம்பாள் வசம் பண்றத பார்த்து மகிஷாசுரனே ஆச்சரியப்பட்ட கூட ஒரு வீரியம் உள்ள ஒரு ஸ்திரீ விட்டுப்படா நாம் தெரியாத பிரம்மாவை வரம் கேட்கிற போது புருஷாள்னாலே எனக்கு சாபுதவாதுன்னு கேட்டேன்னு போராத காலம் வாயில எப்படி வந்து பாருவா அப்படிலாம் கேட்டுக்கிறான் என்ன அர்த்தம் தெய்வம் ஏதாவது ஒரு வழி வச்சு கொண்டுக்கணும் இவன் எத்தனை காக்கட்டமே இரண்டு என்ன என்னெல்லாமோ காக்கலையா ராத்திரி உதவாது பகல்ல உதவாது பூமியில உதவாது ஆகாசத்தில் உதவாது உள்ள உதவாது வெளியில உதவாது மிருகத்தால் உதவாது ஒரு எப்படிலாம் காட்டான் தேவதைகள்லாம் உபத்திரம் தாங்காம வைகுண்டத்தில் போய் கதறினாள் நான் நிகிரகம் பண்றேன் போங்கோன்னாள் எனக்கு பயமா எங்களுக்கு பயமா இருக்கேன் நாள் ஏன் நாள் பிரம்மா வரணம் கொடுத்துருக்காரு அவன் கொடுத்து பிரம்ம வரணை பார்த்தா அவனுக்கு ஷாவே இல்லைன்னு தோன்றுதே என்றாள் அவன் காட்ட வரணை உட்படாத ரூபமே கிடையாதுன்னு காட்டாள் சுவாமி எங்களுக்கு தெரியலேன்னாள் எனக்கு தெரியும் நாள் சுவாமி அப்படி இருக்கும் நூறு நாள் மறுபடியும் உடனே நான் அந்த ரூபத்தை காட்டுறேன் இதை போய் ஒளியில சொல்லாதீங்க மறுபடியும் அந்த பையன் தபசு பண்ணி இதை வர காக்க ஆரம்பிச்சுடுவான் திருப்பி ஒளியில சொல்லாதீங்கன்னா சொல்லல என்ன சாந்த கழுத்துக்கு மேல சிம்மம் கழுத்துக்கு கீழே மானுஷமான மூர்த்தி சிரிச்சிருந்து நாமக்கல்ல பார்த்தா தெரியும் அந்த பெரிய சிம்மத்தினுடைய அடியில ஒரு சிரிச்சுன்னு ஒரு சிம்மம் ஒண்ணு இருக்கும் அது வைகுண்டத்துல தேவதைகளுக்கு தரிசனம் பண்ணி வச்ச ரூபமா அதை பார்த்து தேவதைகள் ஆச்சரியப்பட்டாளா அவன் கக்காது இப்படி ஒரு மூர்த்தி இருக்குன்னு இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாளா தெய்வத்தை எதிர்க்க யாரால முடியும் பிரம்ம பூதானாம் ஜேஷ்டம் எல்லா உலகத்துக்கும் முன்னாடி இருந்த தெய்வம் அதை எதிர்ப்பதற்கு யாரால முடியும் சுவாமி காட்டாள் ராமன் லக்ஷ்மணன் லக்ஷ்மணா தெய்வத்தை போய் நீ புரிஞ்சுக்கலையே நீ கஷ்டி தெய்வேன சௌமித்ரே தெய்வத்தை அவனுடைய நிலை வண்டியில தான் போகும் அவன் சரீரம் தூக்கத்துக்கு ஆள் இருக்க மாட்டான் தெய்வத்தை ஞாபகம் இருந்தாரா அழிந்து விடுவோன்னு அதை கூட எடுத்துட்டு போடுவான் தூக்கிறதுக்கு ஆள் வசதி வண்டியில் கொண்டு போய் அது மாதிரி ஆயிடும் சுவாமி அது தெய்வத்தை மறந்துவிடாது தெய்வம் பண்ற காரியம் அதுல போய் நாம் ஒன்றும் இருக்க முடியாது கஷ்டித் தெய்வே நூத்து உற்சாகத்தையே புமான் ஒரு புருஷன் உண்டா உலகத்துல க்ஷேமத்தை அடையிறவன் கடைவெட்டியிடமா கொண்டு தெய்வம் தலைகளை தள்ளி போடுறது ரிஷயோ ருக்ர தபசேன அபிப்பிரபீடிதான் உக்ரமான தபஸ்லாம் பறந்து போட்டால் அப்படி இருக்கிற போது ஒரு ஆளை பத்தி காப்பானே நீ சுவாமி பல ஸ்லோகம் சொல்லியிருக்காள் தெய்வத்தை பத்தி ஸ்ரீமத் ராமாயணத்துல அதெல்லாம் வேதத்துல இருக்கிறதா தெய்வத்தை வந்து கண்டனம் சரணங்கச்ச சர்வபாவே அப்படி தெய்வத்தினுடைய கால போய் பிடிச்சுக்கணும் அதனுடைய அருள்தான் நமக்கு தேவை அதுதான் நம்ம ரட்சிக்கும் மனசாந்தியை கொடுக்கும் இதுக்கு மேல என்ன சுகம் வேண்டும் தெய்வபலம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது இவனே ஆச்சரியப்பட்டானான் மகிஷாசுரனே நாட்களை எல்லாம் ஒரு ஸ்திரீ கொண்டு போடுறாளே நாம் தெரியாத்தனமா போயிட்டோமே புருஷாள்னாலே சாவு வாண்டாம்னு காட்டோமே ஸ்திரீயையும் சேர்த்துக்காதலே இப்ப நினைக்கிறேன் இன்னைக்கு நினைச்ச என்ன பிரயோஜனம் தாந்திரனே நிகதாந்திரனே நிகதான் கஷ்டத்தையும் பொறுத்துக்கிண்டு மறுபடியும் மூர்ச்சை கழிஞ்சு எழுந்திருந்து இடத்துல ஜகா சிங்கத்தின் தலையில ஓங்கி அடிச்சானாம் பண்ணி ரத்தம் கலகலன்னு கொட்டும்படியா பண்ணிவிட்டான் சிம்மோ அதனால இவனே சிம்மம் ஆயிட்டான் சிம்மமாயி அம்பாளுடைய சிம்மத்தை போய் இவன் ஒரே இடியா இவன் கூற ஆரம்பிச்சான் தேவி உடனே பார்த்தாள் அம்பாள் சிம்ம ரூபத்தை எடுத்த உடனே பானங்களை மேல கொட்டினாள் கொட்டி அடி பொறுக்காம என்ன பண்ணினா மறுபடியும் அந்த ரூபத்தை விட்டு யானே ஆகானா கஜோ துதியினாலே துதிக்கையினாலே பெரிய மலையனுடைய சிகரங்கள் எடுத்து அம்பாள் மேல வீசுவதற்காக தூக்கி வரிஞ்சான் எறிகிற போதே அம்பாள் என்ன பண்ணினான் அப்படியே வர அந்த மலையை எள்ளெல்லாம் அப்படியே கீழே தூள் தூளாக அடிச்சு விட்டுட்டாளா அம்பாளாக சந்தம் அடிச்சு விட்டாளாம் புகழ்னாலே அம்பாள் அப்படி தூள் தூளா பண்ணிவிட்டு கலகலான்னு சிரிச்சாளாம் ஜகதம்பிகா உற்பத்திய ஞான அடைஞ்ச மகிஷாசுரன் தலையில போய் உட்கார்ந்து யானை என்னுடைய தலையெல்லாம் நகத்தால பூர ஆரம்பிச்சு கொடுத்து பார்த்தான் இந்த கஜரூபத்தை விட்டானவன் ஷரப ரூபத்தால் ஷரபம்னு சொல்லி நடக்கும் அது சிங்கத்தையும் அடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முருகன் அந்த ரூபத்தை எடுத்துனான் மற்றொருமையும் உருவெடுத்துண்டு உச்சனால போய் அடிச்சானாம் கும்புனால போய் அம்பால போய் அடிக்கிறது சிங்கத்தை போய் முட்டுறது குத்துறது இது மாதிரி பண்ணி வாழ்நாள பருவத்தினுடைய சிகரங்கள் எடுத்து எரியறது எத்தனை பெரிய மாடா வந்திருப்பான் இனிமையா வந்திருக்கும் பாருவோம் புச்சேன பர்வதான் மேலறிஞர் பாட்டு சொல்லி இப்பவே ஒன்னு அவசம் பண்ணி பண்றேன் பாடு நானாம் அத்தியாமி மூர்க்காதி மதமத்தாஜ்ய என்னோட சண்டை போடுறேன்னு அம்பாளை பார்த்து நீ வந்து புத்தி உள்ளவளா இருந்தா என்னோட சண்டை போடலாமா எனக்கு அனுகூலமானா இருக்கணும் முதல்ல அம்பாளான உன்னை கொண்டுட்டு இந்த கபடிகளான தேவதைகளை வதம் பண்றேன் இவெல்லாம் மனித சூழ்ச்சிதானே கிளப்பி விட்டு ஒரு ஸ்திரீயை கொண்டு தன்னை ரட்சிச்சுக்கிறானே ஒரு ஆம்புள்ளியார் நாளாம் நாரிய கொண்டு தங்களை ரட்சிச்சுக்கிறதுக்கு எத்தனை மணி நாளே தேவர்கள் அவா தேவர்களாம் நானாம் ஏ நாரீம் புரத கிருத்வா சமுத்திரத்தை வாழால தூக்கி விட்டோம்னு இது கஷண காலத்துல ஒன்னு அழிச்சு விட போறேன்னு ஆளா அம்பாள் திஷ்ட திஷ்டே கவலை இல்லாம பண்ண வந்திருக்கேன்னு அம்பாள் உன்னை வதம் பண்ணி தேவர்களுக்கு இருந்த கவலையை போக்கி அவளை சந்தோஷமா இருக்க வந்து பண்ண வந்திருக்கேன் நாளாம்பாள் நிராசங்கா உன்னை மட்டுமில்ல சாதுக்களுக்கு யாரார் இப்படி தொல்லையை கொடுக்கிறாளோ வாழ்நாள் நான் என்னைக்கும் நாளாம் தேவாரா அம்பாள் மோகத்தை சோபினா மாறுல போட்டதே ஒரு மணி கீழே விழுந்து மூர்ச்சையா கிடந்தானா தாடி தோசோ பபாதோ அவன் பண்ணின தபசு பசு எல்லாம் தொலையணமோ இல்லையோ தொலைஞ்சாதானே அவன் அழிவான் தொலையறதுக்கு அம்பால போய் உதைச்சான் இல்லையா பூகுமா லேசில அவன் பண்ண தபசு காலால அடிச்சான் அடிச்சதே அவன் தபசெல்லாம் போகுது ஆயுஷும் போயிட போறது அவன் தப்பு பண்ணினா புண்ணியத்தை எத்தனை நாளும் தப்பு பண்ணினா புண்ணியம் போயிடும் பாருங்க எத்தனை பெரிய பாத்திரத்துல ஜலம் வச்சாலும் ஒரு சின்ன துவாரம் இருந்தா அப்படியே கீழே ஒழுகி போயிடுவோம் இல்லையோ அப்படி போயிடும் காலால போய் அம்பாளை உதைச்சான் உதச்சுட்டு சிரிச்சானா ஆமா ரொம்ப சிரிச்சானா சப்தம் தேவா தேவதைகள்லாம் நடுங்கி போட்டாலாம் தேவதைகள்லாம் பூஜை பண்ற மூர்த்தி அம்பாள் பராசக்தி அவளை துஷ்டம் காலால வர உதச்சுக்கிட்டான் அம்பாளும் பேசாமல் இருக்காளேன்னு சப்தம் வர போட்டதே தேவதைகள் நடுங்கி போட்டாளாம் தேவான பாருங்க நடுப்புற அது மாதிரி சக்கராயுதம் அதுல ஆயிரம் கம்பிகள் நடுப்புற அப்படி உள்ள ஒரு பெரிய சக்கராயுதத்தை கையில எடுத்தாளா இந்த பாத்தியாளான்னு கூப்பிட்டு காட்டினாளா கடைசியில் அவனை ஒழிக்க போற அஸ்திரம் கரே கிருத்வாகாலோச்சை சம்ஸ்திதம் மகிஷாதுரம் தவ கண்டலிபௌகன சக்கரம் மதாந்தாஜ்ய தவ கண்ட நிகந்தனம் பாத்தி ஆயுத சக்கரத்தை எல்லாம் கழுத்தா இருக்க போறது நாலாம் பாள் தெரியாது ஒரு க்ஷணம் நாளாம் பஷ்ய சக்கரம் மதாந்தாஜ்ய தவ கழுத்த போய் அழுது அப்படி கீழே விழுந்த உடனே அவன் கபந்தம் இருக்கே தலையில்லாத உடல் அது அப்படி துடிச்சுதான் கபூர்த்தம் துடிச்சுதான் கபம் ஜய சப்த அசுராள்லாம் ஓட ஆரம்பிச்சான் ஓடுற பயன்களை எல்லாம் பசி வந்த மிருகம் மாதிரி போய் கடிச்சு சாப்பிட்டுட்டாளாம் பல பேர்களை தானவான் சிம்மமானது போய் பல அசுரால சாப்பிட்டுட்டான் அதுல மிஞ்சின பசங்க என்ன பண்ணினா சிங்கத்து வாயில அகப்படாதவன் பாத்தாளத்துக்கு ஓடி போட்டானாம் பாத்தாள மகிஷாசுரனை வதம் பண்ண உடனே தேவர்கள்லாம் பரமானந்தத்தை அந்த பண்ண ஸ்தோத்திரம்னு அம்பாளும் சேர்ந்து நர்த்தனம் பண்ணினாலாம் தேவர்கள் துதிக்கிற போது நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தி नन्दिनुते गिरिवरविन्दलिराधिनि वादिनि विष्णुविलादिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय जय महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते முழுவுக்கு சொல்ற ஸ்தோத்திரம் இல்ல அம்பாள் இப்போ மகிஷாசுரனை வதம் பண்ணதுக்காக சொல்ற மகிஷாசுரமர்த்தினி மகிஷாசுரமர்த்தினி சொன்னா இழந்திருக்கணும்னு அர்த்தம் வச்சுன்னு அப்படி அர்த்தம் இல்லை